அடுத்தது பாருங்க அதுவும் திருப்பெருந்துறையில் அருளியது என்று போட்டிருக்காங்க இது சென்னிப்பத்து ஏன் சென்னிப்பத்துனர் ஒவ்வொரு பாடலிலும் பெரு பெருமானுடைய திருவடி என் சென்னி மன்னி பொலியுமே அப்படின்னா பாருங்க சென்னி தெரியுது மன்னின்னா நிலை பெற இருந்து எப்பொழுது அப்படி தலையிலேயே பெருமான் நிலை பெற இருக்கான சுடர் மீன் அப்படி பாடுறதுனால சென்னிப்பத்து சரி இதுக்கு என்ன சிவ விளைவுன்னு அப்படியான பெருமான் திருவடி இவருடைய திருமுடியிலேயே இருக்கும்னு சொன்ன பெருமான் தான் ஒரு நாமம் ஒரு ஒன்றும் இல்லாதவனாச்ச அவனுக்கு ஏது வடிவு கிடையாது வடிவில்லாதவனுக்கு அவன் திருவடி எப்படி இருக்கும் அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க என்ன பெருமான் தனக்கு செய்த அருளை ஆனா அந்த மாதிரி என்னுடைய பெருமானுடைய திருவடியானது என் தலையில அப்படியே மன்னிச்சுடணும்னு சொல்றாரே தவிர அதுக்கு என்ன பொருள்னு கேட்டா இப்பெருமானுடைய திருவருளை இவர் கொடுத்தார் பெற்றார் என்பதுதான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் தலையில மட்டுமே அவருடைய திருவடி இருந்துட்டா ஒரே சேர எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனி பேத இருக்க இப்ப நாமே கூட பாருங்க ரெண்டு பிள்ளை இருக்கும்போது ஒரு ரெண்டு அடுத்தடுத்து குழந்தையா இருந்து வச்சுங்க இதை சின்ன தூக்கும்போது பெருசு தாம் கை நீட்டுதான் செய்யும் நீட்டம் நீட்டினா அப்புறம் தூக்குறண்டா பாப்பா அப்புறம் மேல் பண்ணு தூக்குறேன்னு சொல்லணும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது சரி அந்த காலத்துல வலிமை இருந்த காலத்துல ரெண்டையும் ரெண்டு பக்கத்துல தூக்கி வச்சுக்கோ மூணாவது வந்தது தகராறு தான் அதுக்குள்ள வளர்ந்துடும் இல்லைன்னா இன்னும் என்ன தூக்குறது ஓ அரைஞ்சு பண்ணுவேன் சின்னது நடக்க முடியல உன் தங்கச்சி தானே அல்லது உன் தம்பி தானேன்னு சொல்லி அப்படி ஆறுதல் பண்ண வேண்டியதான் என்ன பண்றது இப்படி நமக்கு சாதாரண ரெண்டு மூணு குழந்தைகளுக்கு இப்படி பாட்டை பாடுபட்டா அவன் ஒரே எண்பத்தி நான்கு ஆயிரம் யோனி பேர் வச்சிருக்கான் என்ன பண்ணுவான் அதனால சரி ஆகவே எந்த பாட்டு முதல் பாட்டு சிவபடி அப்போ சேவடி மன்னி சுடருமே என்று சொல்வது என்னன்னு கேட்டா உண்மையா ரெண்டு திருவடி ஆனது அவன் தலையில் இருப்பது அர்த்தம் இல்ல என்னன்னா சிவானந்தம் விட்டார் என்பது பொருள் இந்த சிவானந்தம் பெற்றதுதான் அந்த திருவடி இரண்டும் தலையில மன்னி சுடருமே என்று சொன்னாரே தவிர நேரம் நீங்க போய் அவர் தலையில சுவாமி ரெண்டு திருவடி இங்க காணாம சொல்லக்கூடாது என்ன தேவதேவன் அவன் யார் தேவர்களுக்கெல்லாம் தேவன் மெய்ச்சேவகன் இந்த சேவகன் வீரன் அர்த்தம் பியூன் அர்த்தம் இல்ல சிவ சிவ குதிரை சேவகன் ஐய தன்மையும் அதெல்லாம் வீரம் அம்மா நீங்க வந்து நடிகையெல்லாம் குதிரையா செய்யணும்னா அந்த வீரம் அந்த வீரம் என்னால் விளம்பம் தகையதோ அந்த வீரம் அதனால சேவகன் எந்த ஊர் பெண் பெருந்துரை நாயகன் நல்ல வேலை இங்க திருப்பெருந்துரை வந்துட்டு சரிங்களா திருப்பெருந்துரை அருளியதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு காரணமாவது இருக்கு தென்னைங்க அழகு அல்லது தென்னாட்டதாகிய திருப்பெருந்துரை என்று சொன்னாலும் சொல்லலாம் அப்படி வரும்போதுதான் பாழா போன இலக்கணம் சில அடைமொழிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா இனத்தை விளக்கும் சிலது வந்து இனம் விளக்காத அடைமொழியா இருக்கும் இப்ப சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதறிவுன்னு சொல்ற பெருமானி செம்பொருள்ங்கிற அப்படின்னா வெண்பொருள் இருக்கா கரும்பொருள் இருக்கா பச்சை பொருள் இருக்கா அங்கே செம்பொருள் என்பது என்னன்னா இனம் சுட்டாத அது ஒரு கருப்போ சிவப்போ பச்சையோ இல்லாத இனம் சுட்டாத செம்பொன்னு சொல்லும் அப்ப இனம் இல்லாத போது வருகின்றது இனமில்லா சுட்டுன்னு பேர் இனம் இருந்து சுட்டுனா இப்ப செந்தாமரைன்னு சொன்னா வெந்தாமரை ஒன்று இருக்கு அப்ப அங்க இருக்கிற செம்மை இன்னொரு தாமரை உண்டுங்கிறத சொல்லுது அப்ப அது மாதிரி ஒரு அடைமொழியானது தனக்கு இன்னொரு இனம் இருந்து சொல்வதும் உண்டு இனமில்லாமல் சொல்வதும் உண்டு இங்க அழகிய சரி இந்த மாதிரி நீங்க தென் வடக்குங்கிறத இவங்க செய்யுள்ள போடலாம் ஒரே நிலையில் புறப்படாது அதுக்கு ஒரு தொல்லாபியமே இருக்கும் இனச்சுட்டில்லா பண்புகள் பெயரடை வழக்காரல்ல செய்யுடாரு வழக்கில் நீ ஆரம்பிக்காத சரி சொல்ல எங்க தென் திருவண்ணாமலைன்னு ஆரம்பிச்சிடாத ஏன்னாரு அழகான திருவண்ணாமலைன்னு அர்த்தம் யா அப்படின்னா ஏன் ஏன் நீ ஒன்று நாங்கள் தென் திருவண்ணாமலை வட திருவண்ணாமலை ஒன்று இருக்குன்னு நினச்சிக்கிட்டு போகிறோம் அப்படின்னு அதுல இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டால் பேச்சில் வரக்கூடாது செய்யுள்ள இருக்கலாம் பேச்சில் வரக்கூடாது பேச்சில் தென் திருவண்ணாமல் சொன்னால் வட திருவண்ணாமலை ஒன்று இருந்தால் தான் சொல்லலாம் இதெல்லாம் தொல்லாபத்தில் பாருங்க ரொம்ப நல்ல கேட்டீங்க சரிங்களா கேட்டதுனால அந்த இன சுட்டு பண்ணுவோம் சரிங்களா இதெல்லாம் என்ன பண்ண தெரியுங்களா உடனே குறிச்சுக்கிட்டு பெருந்துறை என்ன அது இந்த தென் என்பது திசையை குறியாது அழகின்றதை குறிப்பது அற்றேல் தென் என்பது திசை எனின் அன்று என சுற்றில்லா பண்புகள் பெயருடைய வழக்காரல்ல செய்யுளாரே என்றாராகலின் அது அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தொல்காப்பு போட்டா அசைக்க முடியாத தென்கிறது அங்க திக்கை குறிக்கல ஆனாலும் இது செய்யுள்ளவர்லாம் இதே போல வழக்கில் ஆரம்பிச்சு பேசாத என்பதெல்லாம் சொல்லிட்டு படிக்கணும் என்ன பண்றது தொல்லாப்பியம் எங்க படிக்கணும்னா திருவரங்கத்தில் படிக்கிறோம் ஸ்ரீரங்கத்தில் சண்பக தமிழரங்கன்னு ஒண்ணு இருக்கு சொன்னோம்ப்பா இவ்வளவும் தென்பெருந்துறை ஐயா கேட்டதுனால ரொம்ப அருமை தென்பெருந்துரை நாயகன் மூவராலும் அறிவனா முதலாய ஆனந்த மூர்த்தி என்னை மூவரால் அறிய முடியாத மூர்த்தி ஆனந்த மூர்த்தி என்ன காரணம் என்ன என்னையா அங்க பாண்டிய நாடு அல்ல அல்ல அங்க இடம் தானே நீங்க நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தென் தெற்கே தென்பாண்டிய நாட்டு இங்க பாண்டிய நாட்டுக்கு தெற்கே இல்லை தென்பாண்டியன்னா நம்முடைய தமிழகத்திற்கு தென்னாக தெற்கு பக்கமா இருக்கிற பாண்டியன் அங்க தன்மான்னா குளிர்ந்த நாடு அங்க தென் அங்க தன் அந்த தன்ங்கிறது ரெண்டு சுழியா இருந்தா தன்னுடைய அர்த்தம் அந்த தன்ங்கிறது மூணு சுழியா இருந்தா குளிர்ந்த இன்னெல்லாம் அதுதான் பார்த்து பார்த்து இன்னொன்னு தன்ங்கிறது இந்த இன்னென்ன போட்டு தன்னாடுன்னு யாரும் சொல்ல மாட்டான் அது தம்நாடு தமிழ்நாடு அப்படி கஷ்டம் தான் அந்த ரெண்டு சுழி போட்டா எப்படி மூன்று சுழி போட்டா எப்படி அதுக்காக தான் கூடுமான வரைக்கும் அந்த இலக்கணம் படிக்கணுங்க என்ன பண்றது அங்க நல்லா அருமையா இப்ப பொருளதிகாரம் வந்துட்டோம் எழுத்ததிகாரம் முடிச்சு சொல்லதிகாரம் முடிச்சு வந்துட்டோம் என்ன பண்றது ஆமா சரி இங்க பார்ப்போம் மூவராலும் அரியோனா முதலாவய ஆனந்தமூர்த்தி அந்த முப்பெருமக்களாலும் அறிய முடியாதவன் முதலாக என் நம்ம எதுக்கு இந்த உலகத்தை தோட்டத்திற்கெல்லாம் முதலாக இருப்பவன் இல்லைங்களா இன்னொன்னு அடியனுடைய வாழ்க்கைக்கெல்லாம் போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே அங்க வாழ்முதல் அடியனுடைய வாழ்க்கையெல்லாம் இவ்வளவு வருதுன்னா அதற்கு மூல காரணம் நீதான் யாருக்கும் மூல காரணமாய் இந்த மூர்த்தியும் மூர்த்தி என்றோ இல்ல கந்த புராணம் இப்படியே போலாம் சுத்திட்டு வரலாம் என்ன வைப்புன்னா வைப்பு நிதி ஆனந்தமூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அறியோனாமலர் சோதியான் அப்ப பெருமானை அறிவதற்கு ஒரே ஒரு தகுதி அவன் மீது விடையரா செலுத்துகிற அன்புதான் அது இல்லை அவன் அடையவே முடியாது அது அன்பெனும் பிடியுள் என்றார் அவன் அதனால யாவராயினும் அன்பரன்றி அறிவனாமல சோதியான் அப்படிப்பட்ட பெருமான் தூய மா மலர் சேவடிக்கண் அவனுடைய அருமையான மலர் போன்று இருக்கிறது சேவடியில திருவடியில எண்ணம் சென்னி மன்னி சுடருமே அருமை அல்லவா நம்முடைய தலை எங்க இருக்கும்னு கேட்டா அவனுடைய திருவடியில அப்படியே மன்னி அதுலயே மன்னின்னா ரெண்டு சொல்லி என்னன்னா பொருந்தின்னு அர்த்தம் பொருந்தி அல்லவா அல்ல அந்த சென்னியில என்ன இருக்கும் மன்னி சுடருமே நல்ல ஒளியாக வளரும் ஏன் பெருமான் திருவடிகள் அல்லவா இப்படி சரி இருக்கும் இப்ப எந்த பாட்டு அரியோ நாமலர் சோதி தூய மாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி சுடருமே அந்த சேவடியில் தான் நம்முடைய தலை அப்படியே அதனாலதான் தாழ் தலை போல் தாடலை எங்க இருக்குது திருவருட்பயன் தாழ்த்தலைய போல் கூடியவை தான்னகடா வேற்றின்ப கூடலினி மெய்யன கொள் இந்த தாழ் தலைங்கிறது எப்படி ஆகும்னு கேட்டா இந்த இல்லைன்னா இந்த தானா வரும்போது இந்த ரெண்டும் கெட்டு தானா வந்துடும் நன்னூல் லல வேற்றுமையில் ரடவும் அல்வழி அவற்றோ நுழலும் வலிவரின் ஆப் அதெல்லாம் இலக்கணம் சென்னி அட்டமூர்த்தி அழகன் அட்டமூர்த்தி அட்டமூர்த்தினா தெரியும் என்னது இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய ஞாயிறாய் திங்களாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி அட்டமூர்த்தியன் சிவ சிவ வேண்டது இப்படி எட்டு வடிவாகவும் இருக்கிறான் பெருமான் அதனால அதனாலதான் இப்ப ஞாபகம் வந்துட்டு எட்டு கொண்டார் தாமை கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்தி பர வீடே வீடாம் என்று உந்தி அங்க எட்டு கொண்டார் தான் என் வகை வடிவை கொண்டார் திருவள்ளுவர் என் குணத்தான் தாளை வணங்க ஆத்தமிழ் எட்டு விதமான குணமுடையவன் எப்படி வச்சுக்க அப்ப எட்டு கொண்டார்னா யாரு இறைவன் அவரை தொட்டு கொண்டார் தாமை அப்படி அவர் தொடாதுக்கா விட்டார் உலகம் என்று உந்தி வர அப்புறம் இங்க எந்த வீட்டுக்கு போனாரு அந்த வீடே வீடாம் என்று எது திருவடியே வீடாக போடும் இங்க வந்து தாவா போட்டுட்டு ஜாய் திறந்து சிவ இப்படி எல்லாம் அருமையா இருக்காங்க எனவே அட்டமூர்த்தி அழகன் இன்னமுதாய ரொம்ப இனிமையாக இன்னிய அன்முதமா இருப்பான் ஆனந்த வெள்ளத்தான் உயிருக்கு அப்படி ஆனந்தத்தை கொட்டி கொண்டே இருப்பான் வழங்குகின்றாய்க்கு உன் முதத்தை வாரி விழுங்கினேன் விக்கினேன் அதான் அதான் ஆனந்த வெள்ளத்தான் சிட்டன் சிஷ்டன்னா இப்ப உயர்ந்தவன் அர்த்தம் நீங்க சிஷ்டன் சிஷியன் அர்த்தம் அல்ல சிட்டன் உயர்ந்தவன் மெய் சிவலோகநாயகன் எந்த ஊர்ல இருக்கான் சாமியினார் சிவலோகத்துல இருக்கான்ப்பா சிவலோக நாயகன் அவன் தான் தலைவன் ஆனா அரியன் பொருட்டு தென் தென்பெருந்துரை சேவகன் இந்த திருப்பெருந்துறையில அடியனை ஆட்கொள்வதற்காக அந்த வீரத்தோடு வந்து சேவகன் மட்டுவார் குழல் மங்கை ஆலை ஓர் பாகம் வைத்த அழகன் மட்டுவார் குழலின் எந்த எந்த தெய்வத்துக்கு இருக்குது திருச்சிராப்பள்ளின்னு திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற பெருமாட்டிக்கு பேர் என்ன மட்டுவார் மட்டு என்ன தேன் அந்த தேன் பொருந்திய நீண்ட கூந்தலை உடையவளாம் தாய்மானம் மட்டுவார் குழல் உமிலங்கை இதெல்லாம் சிவசிவன் அதனால இப்படி மட்டுவார் குடல் மங்கை பங் மங்கை ஆலை ஓர் பாகம் வைத்த அழகன் ஒரு இடப்பகத்திலேயே வைத்த நம்முடைய பெருமான் தன் வட்ட மாமலர் சேவடிக்கன் நம் சென்னி மன்னி மலருகி அவனுடைய அருமையான வளைந்த திருவேடி இருக்கே சேவடி இருக்கே அது நம்முடைய சென்னி மன்னி சேவடி மலருகி அடியனுடைய சென்னியில் பொருந்து எப்பவும் வளர்ந்து கொண்டே இருக்கும் நங்கை மீரனை நோக்குமின் நங்கள் நாதன் நம்பணி கொண்டவன் தெங்கு சோலைகள் சூர்பெருந்துரை மேய சேவகன் நாயகன் மங்கை மார்வையில் மங்கை மார்க்கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான் உங்கு மாமலர் சேவடிக்கன் நம் சென்னி மன்னி பொலியுமே இது பாருங்க பெண்களை நோக்கி சொல்வது போல இதுக்கு இந்த மாதிரி சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா மகனும் முன்னிலைன்னு அர்த்தம் மகனும்னா பெண்ணு ஆடுனா ஆடவன் ஆடு மகடு இதெல்லாம் சொல்லாப்பத்தில் இருக்குது நன்னூல்ல கூட கொள்ள நன்னூல் காலம் இப்ப பின்னால பதிமூணு பதிமூணு பதினொன்றாங்க இதெல்லாம் சங்க காலத்துக்கு முன் ஆடு என்னமோ அப்படிலாம் சொன்னாங்க பாருங்க எனவே அப்படிப்பட்ட அந்த பெருமான் இங்க வந்து மகடு முன்னிலை மகடுன்னா ஒரு பெண்ணை முன்னிறுத்தி சொல்லுவதாக அமைந்திருக்கிறது அவ்வளவுதான் உண்மையிலேயே ஒரு பெண் அவருக்கு முன்னாலே இல்ல திருவாசகம் பாடும்போது இங்க அப்படி சொல்லும் போது சொல்லுகின்ற முறையில சொல்றேன் நங்கை மீறியனை நோக்குமின் அம்மா அங்கெங்க பார்க்காதீங்கம்மா என்ன நான் சொல்றத கேளுங்க என்ன நோக்குமின் நங்கள் நாதன் நங்கள் எங்கள்னு சொல்லுவோம் அவர் நங்கள்னர் ஏன்னாரு நம் என்று சொல்லலாம் எம் என்று சொல்லலாம் நம் என்று சொன்னா நங்கள் எம் என்று சொன்னா எங்கள் உம் என்று சொன்னா நுங்கள் ஆஹ் பாடுது ஆனா அந்த வழக்கெல்லாம் அப்படியே விட்டு போச்சு இல்லன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டியது நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கையக்கும் புனல் வாய்ந்து ஆடேனோர் எம்பாவாய் இதெல்லாம் இருக்கு இந்த மேற்கோள் சொல்றதுங்கிறதுக்கு ஏதோ புலமை காட்டுவதில்லை இந்த நங்கள் எங்கள்னு வந்துட்டா இனி நங்கள் நங்கள்ங்கிறது எதுன்னு கேட்கக்கூடாது ஏன் நம் பிளஸ்கள் நங்கள் இப்படி சொல்லுகிற வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது பின்னால் அப்படியே விட்டு போயிடுச்சு அதனால விளக்கம் தேவைப்படும் நம்ம தொடர்ந்து ஆட்கொண்டு வச்சுங்க தெரியாது தானா வந்து வரல அவ்வளவுதான் எனவே அப்படிப்பட்ட பெருமன் நாய நாயகன் எங்க இருக்குது எந்த பாட்டு எந்த எந்த நங்கை நீர் என நோக்குமின் நங்கள் நாதன் தன் நம்பணி கொண்டவன் நமக்கெல்லாம் நாதனாக இருப்பவன் நாம் அவனுக்கு செய்கின்ற பணியெல்லாம் ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம் தெங்கு சோலைகள் சூடு பெருந்துரை மேய சேவகன் நாயகன் அவர் எந்த ஒரு காரு சாமி அப்படின்னு கேட்டா நல்ல பாருங்க தென்னை மரச்சோலையெல்லாம் நிறைய முடியாத நம்முடைய எந்த திருப்பெருந்துரை அங்க இருக்கிற வீரன் வீரனுக்கு வீரன் நாயகன் தலைவனுக்கு தலைவன் தலைவன் சொன்னா நம்ம எல்லாம் ஆட்கொள்ளுகின்றவன் சேவகன் சொன்னா வீரன் என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு கீழான உயிரையும் மேல்நிலை கொண்டு வந்து அப்படி நாட்கொள்வோம் அந்த வீரம் அந்த வீரம் என்னால் அங்க போகணும் எங்க பெரிய பிராணத்துல போய் விடணும் அப்படி விழுந்துட்டோம்னா வீரம் என்றுதான் சொல்றாரு அது இப்படி எல்லாம் அந்த நாயகன் மங்கை மார் கையில் வளையும் கொண்டு ஒரு காலத்துல அவர் அப்படியே போனார் போனா இது வந்து என்னன்னா நாயகன் நாயகி பாவம்பாங்க இவர் போகும்போது அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் இவரை விரும்பினாலும் யாரே நம்ம பெருமானை பெருமானாம் மங்கை மார்க்கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான் எங்க மாதிரி பெண்கள்கிட்ட வந்தாருன்னா மூண வாங்கிக்குவார் என்னன்னா முதல்ல வளைய வாங்கிக்குவார் அப்புறம் என் உயிரை வாங்கிக்குவார் எங்க பணியை வந்து ஏத்துக்கொள்ளும் அது ஏன் வளைக்கலாம் அப்படின்னு கேட்டா தலைவன் கூட இருக்கும்போது தலைவன் மலையெல்லாம் கெட்டியா இருக்கும் தலைவன் பிரிஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா சரி உடம்பு மெலிஞ்சு போடும் எனவே வளையலாம் அப்படி <laughs> அதனால திருவள்ளுவர் அவன் மாதிரி எல்லாம் ஒரு புலவன் கிடையாது சார் சொல்ற இந்த நம்ம நம்ம நம்ம கணவன் துபாய்க்கு போறது நமக்கு தெரியுதோ இல்லையோ வளையலுக்கு தெரிஞ்சது வளையலுக்கு தெரியுது என்னன்னு தன்னன் துணைவன் தனந்தமை நம்ம தலைவன் நாளை காலையில போறது எனக்கு தெரியறதுக்கு இந்த வளையலை தெரிஞ்சது ஏன் நம்மினும் முன்ன உணர்ந்தவன் ஏன் என்னை விட முன்ன உணர்ந்துட்டு என்ன வளையலாம் கீழே உணர்ந்துட்டான் அவன் போறான்னு தெரிஞ்சவன் வளையல்லாம் தானா கீழே போட்டு தன்னம் துறைவன் தனந்தமை அவன் நாளைக்கு ஊருக்கு போறதுங்கிறது அந்த பிரிவுன்னு இன்னைக்கு நினைச்ச போதே இருக்க வளையல்லாம் கீழே போட்டு ஏன் அந்த பிரிவுன்னு சொன்னவனே உடம்பு மெலியும் உடம்பு மெலிஞ்ச உடனே இது நேற்று வரைக்கும் கெட்டியா இருந்த அந்த விலைய இன்னைக்கு இதாயிடும் லூஸ் ஆயிடும் அதனால வளைகம் தாங்க அதெல்லாம் இதான் எனவே தலைவன் பிரிந்து விட்டால் அந்த நாள் அவளுக்கு உடனே அந்த பிரிவினால உடம்பு இழைக்கும் இழைச்ச உடனே வலையெல்லாம் கிளம்பும் அதான் அந்த வலை கொண்டான் வலை கொண்டான் வாராதே ஆயிடினும் அப்படியா வஞ்சித்தன் வலை கவர்ந்தான் வாராயே ஆயிரம் பஞ்சீக்கால் சிறகன்னம் பரந்தார்க்கும் பழனத்தான் யாரு குஞ்சிப்பு வாயின தேவடியா அப்புதிரிகள் பின்னால் நிக்கிறார் முன்னால் அப்பர் சாமி இருக்க அவர் இந்த பாட்டை பாடுற நான் தான் சொல்றது இந்த ரெண்டு வரி பாடுற வரைக்கும் பெருமானியே நோக்கி பாடியிருப்பார் அந்த அந்த மூணாவது வரி வைக்கும் போது மட்டும் அப்படி இப்படி இப்படி இப்படி பாத்துருக்கேன் எனக்கு உணவு நிக்கிற பூஜைகள் இது அப்படியே நிக்குது சிவசிவா சிவசிவா சிவசான இந்த அஞ்சி போய் களிமெளிய அடல் ஓம்பும் அப்போதி குஞ்சி திருவடியாய் என்ன அர்த்தம் உன்னுடைய திருவடியை இவருடைய தலைக்கு அப்படியே அணியா கொண்டிருக்காரு அப்போ திருவடி எங்க இருக்குது அப்பத்திரா தலைமையிலேயே குஞ்சி பூ தலையில இருக்கிற பூவா இருக்கான் குஞ்சின்னா தலை அல்லவா குஞ்சி பூ பாயினும் சேவடியாய் பெருமானி கோடியே என்ன அர்த்தம் யார் பண்ணதுன்னா பிரிந்த தலைவி தன்னுடைய தலைவன் தலைவனை பிரிந்த ஒரு தலைவி மலேசியா போய் ரெண்டு வருஷத்துல வரையினார் மூணு வருஷம் கூட ஆச்சு இன்னும் வரல ஆனா போன் வருது தபால் வருது ஏன்னா நிறைய சிந்த சேர்த்தி ஆகுதுங்க அப்படின்னு அப்போ சரி இந்த பொண்ணுக்கு பொறுக்கல என்ன ரெண்டு வருஷத்துல வரேன்னா ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் வரல அப்படின்னு அதனால என்ன பண்ணுவாங்க அந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி வந்து பிரிந்த தலைவன் வரல போது ஜோசியம் பார்ப்பான் என்ன ஜோசியம் ஒரு சாக்பீஸ் மாதிரி எடுத்துக்குவாங்க அப்படியே கோடு போ கண்ணை மூடிட்டு போடுவாங்க இந்த கண்ணை மூடிட்டு போடும்போது எந்த இடத்துல அந்த தொட்டாங்களோ அந்த இடத்துல அந்த அது வந்து முடிஞ்சதுன்னா சீக்கிரம் வந்துடுவார் அப்படி இல்லாம இப்ப இது போட்டு கோடு போட்டு இந்த கோடு அதுல உள்ள வளைஞ்சு போனாலோ அல்லது இந்த கோடு அது மேல பொருந்தாம மேல போட்டாலோ நாளாகும் நாளாகும் யோசியும் இது